ಕೈಯತ್ತೋರೋ ಕೈಯತ್ತೋರೋ ಕರುಣಿಗಳರಸನೆ ಕೈಯಲ್ಲಿ ತುಂಬ ಬೆಣ್ಣೆಯ ಕೊಡುವೆನೋ ಕೈಯ ತೋರೋ ಕೃಷ್ಣ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯತ್ತೋರೋ ಕೈಯತ್ತೋರೋ ಕರುಣಿಗಳರಸನೆ ಕೈಯಲ್ಲಿ ತುಂಬ ಬೆಣ್ಣೆಯ ಕೊಡುವೆನೋ ಅಂಗುಲಿಯಲಿ ಹೊಣ್ಣುಂಗುರವಿದ್ದ ಅಂಕಯಲಿ ಗಜಪರೇಖೆಯು ಅಂಗುಲಿಯಲಿ ಹೊಣ್ಣುಂಗುರವಿದ್ದ ಅಂಕಯಲಿ ಗಜಪರೇಖೆ ಶೃಂಗಾರದ ಶಂಕ ಚಕ್ರವ ಪಿಡಿದ ಶೃಂಗಾರದ ಶಂಕ ಚಕ್ರವ ಪಿಡಿದ ಅಂಗನೆಯರ ಕುಜ ಕುಂಭವ ಪಿಡಿದ ಅಂಗನೆಯರ ಕುಜ ಕುಂಭವ ಪಿಡಿದ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಕರುಣಿಗಳ ರಸನೆ ಕೈಯಲ್ಲಿ ತುಂಬ ಬೆಣ್ಣೆಯ ಕೊಡುವೆ ಕೈಯ ತೋರೋ ಕೃಷ್ಣ ಕೈಯ ತೋರೋ ಗೊಲ್ಲರ ಮನೆಯೊಳು ಬೆಣ್ಣೆಯ ಕದ್ದ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಗೊಲ್ಲರ ಮನೆಯೊಳು ಬೆಣ್ಣೆಯ ಕದ್ದ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಮಲ್ಲಿಗೆ ಜಾತಿ ತುರಬಿನೊಳಿಟ್ಟ தாக்கைய தொரக்கைய தோற மல்லிகை ஜாட்டி துறவினொடே தாக்கைய தொரக்கைய தோற தலுப்பு தன்னையா அசுவண்ண கீரில கைய தோற கைய தோற கலுப்பு தன்னையா அசுவண்ண கீரில கைய தோற கைய தோற வெள்ளன பூஜைய டொங்கவதி திர கைய தோற கைய இந்த சாகித்யம் என்னங்கிறத ஸ்ரீமத் பாகவத்தோட ஒரு ரசம் ஒரு ಎಕ್ಸ್ಟ್ರಾಕ್ಟ್ ಮೆಲ್ಲನೆ ಕುಬ್ದೆಯ ಡೊಂಗವ ತಿದ್ದಿದ மதுராபுரிக்கு வந்திருக்கார் கம்சன் அத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கூனி வந்திருக்காள் அவளுடைய கூணலை நிமித்தி அதிமுக சௌந்தர்யா ஆக்கின ஒரு கதை கழு பூத்தனையா அசுவனை தான் அசுவனா உயிர் வசு அசு இதெல்லாம் உயிருக்கு பேர் வசுதேவான்னு பகவானுக்கு பேர் தான் அதனால் கழு பூத்தனியா அசுவனை ஹீரிதான் மெல்லனை கூப்பிட்டைய டொங்கவ திட்டித கையத்தோரோ கையத்தோரோ கையை காட்டு கையை காட்டுன்னு கெ- கையை பற்றி ஒரு பாட்டு பாதத்தை பற்றி ஒரு பத்து பாட்டு கையை பற்றி ஒரு இருபது பாட்டு இருக்கு புரந்தாசனத்தில் அது இது ஒன்று ಕಾಟುಗೀರ முடிஞ்சு ಬಿಟ್ಟಾಗ ಆಕಾಶದಲ್ಲಿ ಚಂದ್ರನ ಕರದ ಕೈಯ ತೋರೋ ಲೋಕದಲ್ಲಿ ಚಂದ್ರನ ಕರದ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ನಗಪತಿ ಅಲಯಗೆ ನೀಡಿದ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ನಗಪತಿ ಅಲಯಗೆ ನೀಡಿದ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಏಕ ಧ್ವನಿಯಲ್ಲಿ ಕೊಳಲಲ್ಲ ನೋಡಿದ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಏಕ ಧ್ವನಿಯಲ್ಲಿ ಕೊಳಲನೂದಿದ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಶ್ರೀಕಾಂತ ಗುರು ಪುರಂದರ ವಿಠಲನ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಶ್ರೀಕಾಂತ ಗುರು ಪುರಂದರ ವಿಠಲನ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಕೃಷ್ಣ ಕೈಯ ತೋರೋ ಕೃಷ್ಣ ಕೈಯ ತೋರೋ ಕೃಷ್ಣ ಕೈಯ ತೋರೋ ಕೈಯ ತೋರೋ ಕರುಣಿಗಳ ರಸನ ಕೈಯಲ್ಲಿ ತುಂಬ ಬೆಣ್ಣೆಯ ಕೊಡುವೆನು மங்களம் பாடலான்னு பார்த்தேன் மங்களம் வேறு கச்சேரி இருக்காது அதனால் அதே நான் மணி போகிறதே கவனிக்கிறேன் ஒரு இதில் ஹீட்டில் சுற்றி சுத்தமாக சேர்ந்து கொடுத்தா குடிச்சிட்டேன் அது கச்சேரி கேட்டுன்னு பழக்கமாகிட்டு கச்சேரி பாடினா கஷ்டமாக